வந்து அரைச்ச இடத்துல தேடும் வராது அரைச்ச இடத்துலன்னா ஜலத்தை வாரி அடிச்ச இடத்துலன்னு அர்த்தம் சாமான்யமா எடுக்கிறவன் என்ன நினைப்போம் இங்கே மணி பரிசு விழுந்த இடத்துல தானே காரணம் அதை சொன்னான்னு போவான் அவனவனுக்கு எதிர்த்து மனசுல படுவதோ தானே படும் அப்படின்லாம் சொல்லுவானா மகான்கள் பேசுற பேச்சு ஜீவ கலை உண்டு அது சாஸ்திரார்த்தமா இருக்கும் அவ வேடிக்கையா சொன்னா கூட அது பெரிய தர்மமா நினைச்சுக்கும் லீலார்த்தமுக்கு எம்ப்ரூயு சதர்ம பரமஸ்மதான்னு மகான்கள் வாழ்க்கைனாலே சொன்னா அதுக்கு ஒரு உயிர் உண்டு ஆச்சாரியால் சொன்ன ஸ்லோகமும் இல்லையா அம்பாள் நேரம் வந்து நிற்கிறாள் ஹிருதயத்தை பார்த்தா அந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படியே வந்து அம்பாள் கண்ணுல மையம் நெத்தியில காஷ்மீர் குங்குமமும் கழுத்துல முக்தாகாரமும் வாக்குல தாம்பூலமும் தல பின்னலும் மூர்த்தியா அம்பாள் தரிசனம் கொடுக்கிறாள் இது மாதிரி இந்த தோற்றங்களை எல்லாம் நாம் படிச்சுக்கிட்டா எனவே தியான யோகம் நமக்கு தனியா தேவையில்லைன்னு தியான யோகமே நமக்கு தேவையில்லை அம்பாள் உள்ளேயே தெரிவு தெரிவது மட்டுமல்ல இந்திராதி தேவர்கள்லாம் வந்து நம்ம கூப்பிடுவார்கள் எங்க ஊருக்கு வா எங்க ஊருக்கு வான்னு சொல்லுவாளாம் ஆமா எங்க ஊர்ல வாருங்கள் நீங்கள் கூப்பிடுவாளாம் அப்படி கூப்பிட்டா அதுல ஆசை வச்சு விடாது என்ன பதஞ்சலி யோகசூத்திரத்துல இப்படி அம்பாளையோ பகவானையோ உள்ள பார்த்தா பாக்குறவாறு இந்திரன் கூப்பிடுவோம் வருணன் கூப்பிடுவோம் பிரம்மா கூப்பிடுவார் எல்லாரும் வந்து கூப்பிடுவாள் கூப்பிட்டா சாந்தியோபனிமந்திரணே சங்கஸ்மயாகரணம் புனரனிஷ்ட பிரசங்கா ஆமா சங்கமும் ஸ்வயமும் ரெண்டே அடையாது பற்றும் வைக்காதே அவர்கள் கூட்டத்தில் கருவத்தையும் அடைஞ்சு பெரிய கூட்டத்தில் நேற்றுக்கு ராத்திரி இந்திரம் வந்து கூப்பிட்டார் நான் மாட்டேன் வருணம் வந்து கூப்பிட்டார் மாட்டேன் நீ சொல்லாதே சொல்ல மாட்டான் கூப்பிட்டான்னு கூப்பிடாதவன் தான் கூப்பிட்டான்னு போடுவான் அப்படிலாம் புரிய பண்ணி என்ன பிரயோஜனம் அதில் எப்படி சொல்றதுல உன்னோட அனிஷ்ட பிரசங்காது மறுபடியும் திரும்பி இந்த ஊர்ல வந்து மன்னாடு அது அப்படியே உள்ள தெய்வத்தை விட்டா தெய்வத்தையே விடு அதுல இருந்து கிடைக்கிறதான ஈக்கமான விவகாரத்துல போய் ஈடுபட்டு விடாது நீ இப்படி பதஞ்சலி யோக சூத்திரத்துல போய் சொல்லியிருக்காள் ஆண்கள்லாம் உள்ள சுவாமியை பார்க்கிறவாள் சுவாமியை பார்த்தேன்னோ பார்த்ததுனால தனக்கு கிடைச்ச ஒரு பலனையும் சொல்லிவிட மாட்டாள் சொன்னா அப்புறம் இப்படி போயிடுவது ஓட்டப்படத்துல வச்ச ஜலம் மாதிரி ஆயிடும் ஆனந்த லகரி முதலிய தோற்றங்களே அவசியம் படிக்கணும் படிச்சா அம்பாள் உள்ள தெரியவள் பத்தொன்பது ஸ்லோகம் அது ஒரு ஒரு ஸ்லோகமும் அம்பாளை பார்த்து சொல்றாள் அம்மா ஸ்மசானம் கிரீடாபூ பூஷண விஜயே समग्रा सामग्री जगति विदितैव स्मररिभो यदेतस्यैश्वर्यम् رحيما வாத்துக்காரனுக்கு வாகனம் கழக்காளமாடு ஆகாரமோ காலக்கூட்ட விஷம் வஸ்திரமோ திக்கு பித்தனவர் அப்படி உன்மத்தமாசாத்தியஹரஸ்மரஷ்ட பைத்தியம் பித்தன் விளையாடுற இடமும் ருத்ரபூமி ஸ்மசானம் கிரீடா போகும் அவருக்கு ஆவரண வரிசைகள் என்ன தெரியுமா என்ன கல்ல மகர குண்டலம் முத்தாகாரம பாம்பு